இப்ப அடுத்த சூத்திரத்துல பிராதுரியார்த்தத்துலதான் இந்த மழட்டுங்கிறது யுக்தி என்ன ஆனந்தமய சப்தம் பிரம்மத்தை தான் தெரிவிக்கிறதுங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்க பிராச்சுரியம் தான் மழைக்கு அர்த்தம்னு வச்சுக்கலாம் ஆனால் அங்கேயே எனக்கு சந்தேகம்தான் இருக்கு ஏன்னு கேட்டா ஆனந்தமய சப்தத்துக்கு அபியாசமே இல்லை ஆனந்த சப்தம் அதே மாதிரி என்ன ஆமா பிரம்மசப்தம் ரசசப்தம் இதெல்லாம் தான் திரும்பி திரும்பி வரதே தவிர ஆனந்தமய சப்தம் திரும்பி திரும்பி வரல இது எல்லாமே ஆனந்தமயத்தை தான் சொல்றதுங்கிறது தீர்மானம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் சரி ஆனந்தமயத்துல அபியாசம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஆனந்தமய ஆனந்த இந்த ரெண்டு சப்தமும் ஒரே அர்த்தத்தை தெரிவிக்கிறதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதனால அதுவே தீர்மானம் ஆகலையே ஆனந்தமய சப்தம் அபியாசத்தம் ஆனந்தமயம் பிரம்மாங்கிறதே இன்னும் தீர்மானம் ஆகலையே அப்படின்னு இந்த பூர்வபக்ஷி கேட்டால் இப்போ சொல்றார் இந்த மழை பிராச்சுரியார்த்தத்துல தான் சொல்றதுக்கு நான் வேற கேட்டு சொல்றேன் வேற ஒரு காரணம் தெரிவிக்கிறேன் தத் ஹேது ஆனந்தமயத்தை சொல்லிட்டு ஏஷேவ ஆனந்தயாதி ஆனந்தயாதி ஆனந்தயதின்னு சொல்லி ஏஷகான்னு புள்ளிங்க நிர்தேசம் இருக்கு அதனால ஆனந்த மயத்தை தான் ஏஷகான்னு நம்ம சொல்லுவோம் ஏஷகா ஆனந்தமயா எல்லாரையும் ஆனந்தப்படுத்துகிறான் ஆனந்தமயா சர்வான் ஆனந்த ஆனந்தயதி அதாவது நாமளான பண்றதுக்கு காரணமாக இருக்கிறவர் அந்த ஆனந்தமயா அப்படின்னு சொன்னதாக ஆச்சு அப்படின்னா அவர் யாருன்னு நீங்கள் எப்படி யஹா அந்யான் தனிக்கான் ஆபாதயதி மற்றவாளையும் பணக்காரனாக ஆக்கக்கூடிய சாமர்த்தியம் ஒருத்தனுக்கு இருக்குன்னு சொன்னா அவன் ஏழையாவாக இருக்க முடியும் பெரிய பணக்காரனா இருக்கணும் மகாதனமான இருக்கணும் அப்பதானே மற்றவாளை தனமான ஆக்க முடியும் அந்த மாதிரி மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறான்னு சொன்னா இவன் பெரிய ஆனந்த ஆனந்தவானாகத்தான் இருந்தாங்க அப்ப இதுல என்று இந்த மயட்டுங்கிறது பிராசுரியா இடத்துல இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும் ஆனந்தமழகா சர்வான் ஆனந்தயத்தின்னு சொன்னா இவர்கிட்ட இருக்கிற ஆனந்தம் அளவு கடந்த ஆனந்தம் அதனால அந்த மயட்டுங்கிறது பிராச்சுரியங்கிற அர்த்தம் யுக்தமானது தத் ஹேது வியபதேசாச்ச ஆனந்தத்துக்கு ஹேதுவாக ஆனந்தமயனை சொன்னதுனால மயட்டுங்கிறது பிராச்சுரியார்த்தத்தில் வச்சுக்கணும் इतश्च प्राचुर्यार्थे नयति यस्मात् आनन्दहेतुत्वं ब्रह्मणो व्यपदिशति श्रुतिः एष ह्येवानन्दयाति आनन्दयति इत्यर्थः यो हि अन्यान् आनन्दयति सः प्रचुरानन्दः इति प्रसिद्धं भवति यथा लोके यः अन्येषां धनिकत्वमापादयति सः प्रचुरधनः इति गम्यते तद्वत् तस्मात् प्राचुर्यार्थेऽपि मयटः सम्भवात् ஆனந்தமய பர ஏவ ஆத்மா இந்த யுக்திபடி ஆத்மா ஆனந்தமயத்தை பரமாத்மான்னு சொல்லிடுவேன் மாந்திரவர்ணிகமேவ தீயதே இப்போ மயத்தை விட்டாச்சு அந்த ஆனந்தமயம் பரமாத்மாவாகத்தான் இருக்கணுங்கிறதுக்கு நான் பிரகரணம் அனுசந்தானம் பண்ணினா அப்படிதான் தெரிகிறதுன்னு சொல்ல போறேன் எப்படி மாந்திரவர்ணிகம்னா இந்த மந்திரவர்ண சப்தத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற மந்திரத்தை எழுதணும் அந்த மந்திரத்துல பிரம்மம்னு எதை சொல்லியிருக்கோ அதுதான் இங்க ஆனந்தமயகான்னு சொல்லியிருக்கோம் மந்திரம் வந்து முக்கிய ஆத்மாவை பற்றி தானே பேசுறது பிரம்மவித ஆத்மவிதி சொல்லியிருக்கு சத்தியம் தியானம் அனந்தம் பிரம்மா அந்த பிரம்மத்தை தானே சொல்றது அப்படின்னா அது முக்கிய ஆத்மா தான் பரமாத்மா தான் சொல்லியாகணும் அப்படியானால் அதே அர்த்தம் தான் ஆனந்தமய சப்தத்துக்கும் சொல்லணும் அதனால இது பரமாத்மா தான் தீர்மானமாக இருக்கு மாந்திரவர்ணிகமேவ ஜீயது மந்திரவர் சத்தியம் ஜானந்தம் பிரம்மாங்கிற மந்திரத்தில் சொன்ன அதே பிரம்மன் இங்கு சொல்லப்படுது நிகஷ்ட ஆனந்தமய பரவேவ ஆத்மன் யஸ்மாத் பிரம்மவித் ஆப்னோதி பரம் இத்தியுபக்ரம்ய சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இத்தியஸ்மின் மந்திரே யத் பிரகிருதம் பிரம்மா சத்திய ஜான அனந்த விசேஷனையில் நிர்தாரிதம் பிரம்மசப்தம் ஜீவனை இங்க சொல்றதாக வச்சுக்கூடாது சத்தியம் ஜானம் அனந்தம்னு வேற சொல்லியிருக்கு அபரிச்சின்னம் பரிச்சேதத்திரைய ரஹிதம்னு சொன்னதுனால இது முக்கிய ஆத்மாவாகத்தான் இருந்தார் அது மாத்திரம் இல்லை இந்த பிரம்மத்திலேருந்து தான் சிருஷ்டியே வந்திருக்கு பூத சிருஷ்டி வந்திருக்குன்னு சொல்ல சொல்லியிருக்கார் யஸ்மாத் ஆகாஷாதிக்கிரமேண சாவர ஜங்கமானி பூதானி அஜாயந்தார் यच्च भूतानि सृष्ट्वा तानि अनुप्रविश्य குஹாயாம் அவஸ்திதம் ததேவானு பிராவிஷத்து அதுதான் எல்லாத்தையும் திருஷ்டி பண்ணிட்டு இந்த சரீரத்திலாம் பிரவேசம் பண்ணி ஜீவரூபமாக விவகாரம் பண்ணிட்டு இருக்கு குஹாயாம் இந்த குகைக்குள்ள இருந்துட்டு இருக்கு சர்வாந்தரம் எல்லாத்துக்கும் ஆந்தரம் அந்தர்யாமியாக இருக்கு எஸ்ய விஜயானாய அந்யோந்தராத்மா அந்யோந்தராத்மா இது பிரகடாந்தம் அந்த பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்காக தானே சரீரத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்யோந்தராத்மா அந்யோந்தராத்மான்னு ஆரம்பிச்சார் तत् मान्त्रवर्णिकमेव பிரம்மா इह தீயதே அந்யோந்தர ஆத்மானந்தமய அந்த மந்திரத்தில் சொன்ன பிரம்மன் தான் இங்கே சொல்லப்படுறது அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயங்கிற வாக்கியத்தில் காரணம் மந்திர பிராமணையோஷ்ட ஏகார்த்தத்துவம் யுக்தம் அவிரோதா அது மந்திரம் இது பிராமணம் மந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றது பிராமன் அப்ப ரெண்டும் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாதான் வியாக்கியானம் மந்திரம் ஒரு அர்த்தத்துக்கு சொல்றது பிராமணன் வேற அர்த்தத்தை சொல்றதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் என்னவா சொல்ல முடியும் அதனால அப்படிதான் சொல்லியா அந்நாஹி பிரகிருதான அப்பிரகிருத பிரக்கிரியே சியாதாம் எதை ஆரம்பிச்சாரோ அதை விட்டுட்டார் இதுதான் பிரகிருதா சத்தியம் ஞானவந்தமான பிரம்மத்தில் ஆரம்பிச்ச பாவிங்க நின்று போச்சு வேற போவே இல்லை ஆனந்த வேதத்தை பத்தி சொல்லணும்னு ஆரம்பிக்கவே இல்லை அதை பத்தி விசா விசேஷமா நிரூபணம் பண்றார் அப்படின்னு சொன்னால் இது அசங்கத்தின்னு தோணும் பிரகிருதானம் அப்பிரகிருத பிரக்ரியா எது ஆரம்பிச்சாரோ அதை நடுவிலேயே விட்டுட்டு எது வேண்டாமோ அதை சொன்னாக்க இந்த இது அசங்கதி தோஷம் நச்ச அன்னமயாதிபிய இவ ஆனந்தமயா அந்நா அந்தராத்மாபிகீயத்தே இது மேல இன்னொரு ஆத்மா சொல்லலையே இது அனாத்மான்னு சொல்றதுக்கு ஏதன்னிஷ்டீவச்ச சைஷா பார்கவி வாருணி வித்யா அந்த உத்தர வள்ளிய திருவள்ளியை பார்க்கும்போது அஞ்சாவது பரியாயத்தில் இருக்கக்கூடியது ஆத்மாவாக நஜ ஆத்மாவாக இருக்கு ஆனந்தோ பிரம்மேதி விஜயானா சொன்னா சைஷா பாரத நிவாரண வித்யா பரமே வியோமன் பிரதிஷ்டிதான முடிச்சிருக்கு பரமம் வியோமங்கிறது பிரம்மம் அதே மாதிரி அஞ்சாவது பரியாயத்துல இங்கு ஆனந்தமயன சொன்னதுனால இதுவும் முக்கிய ஆத்மாவாகத்தான் இருந்தார் தஸ்மாத் ஆனந்தமய பரவேவ ஆத்மா